अग्रे वाक्येण पश्चाति अधिपतिशयनेन वनापस्वयोच्च श्रीभूमिभ्यामदृप्त्या नयनचुलकने सेव्यमानामृतोऽहम् वक्त्रेण विस्मितेन पुरदभयगदा शङ्खचक्रैः వైలభ్యవర్ణ గుణగంభన గౌరవేయం కండూరగణ ఘోరా కవయోదయంతి இந்துளை பதுமத்து அரசகள் கணக்கும் என்ப நட்புதி கணக்கிறைவன் தந்துளை அயல்பாவை பின்னை மற்றையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்காகி வாயுரை தூதந்து எங்கும் எந்தொடை எந்த சந்தரம் திருவல்லி கிரணி கண்டேனே மத்தொன்னும் வேண்டா மதுமே மதுளரங்கள் கத்தினம் வைத்த கடலைக்கு உச்ச திருமால பாடும் சீ கொண்டரடி பொடியம் பெருமானை எப்பொழுதும் பேசி பரபக்தி பரச்சான பரபக்திகளில் கழித்தொழிந்திருக்கும் அகில பக்த ஜனங்களுடன் திருவடியும் தலைமையிடவே என்று பிரார்த்தித்து சீலனில்லா செய்ய செய்யும் விஞ்ஞாபன் நம்முடைய சமுதாயத்திலே மூன்று பிரதானமானது திவ்யதேசங்கள் பிரதானமானது திவ்ய பிரபந்தம் பிரதானமானது திவ்ய சூரிகள் பிரதானமானவர்கள் எல்லாமே மூணுமே திவ்யமாக இருக்கும் திவ்ய பிரபந்தம் திவ்ய சூரி திவ்ய தேசம் அதிலே திவ்ய சூரிகளே பிரதானமாக விளங்கக்கூடியவர்கள் பன்னிரண்டு பேர்ல தொண்டோடிப்புரியாழ்வாரை பற்றின பிரபாவமாக ரெண்டு பிரபந்தங்கள் நாகமணி தான் இத்தனையும் வெளியிட்டார் நாகமணி மூலமாக நாகமணிக்கு நாலாயிரம் வருடான் வாழியல் சொல்லி நம்மாழ்வார் மூலமாக நமக்கு கிடைத்த திருமாலை அவர் மூலமாக தாங்கள் நாகமணிதான் ஒவ்வொரு பிரபந்தத்துக்கும் பெயரிட்டார் இந்த பிரபந்தத்திற்கு திருமாலை என பெயரிட வேண்டிய அவசியம் என்ன யோசிக்கணும் அவர் செய்த கைகளையும் புஷ்பமாலை கைகளே ஆண்டாள் ரெண்டு சொல்லினாள் உன்னை எம்பெருமானுக்கு பூமான சூட்டி கொடுத்தாள் நமக்கு பாமாலை பாடி கொடுத்தாள் அந்த மாதிரி தொண்டர் எம்பெருமானுக்கு பூமான சூட்டி கொடுத்தார் புட்பகை தான் பண்ணி கொண்டு வந்தார் நமக்கெல்லாம் செய்ய வேண்டாமா பாமாலை பாடி கொடுத்திருக்கிறார் அதனால்தான் திருமாலை என்ற நாகமணி பெயர்வித்தார் தன் திருமாலையினுடைய தாத்பரியம் நம்முடைய சமுதாயத்திலே உள்ள தமிழ் பிரபந்தங்கள் தான் சாமானியமான வெறும் தமிழ் பிரபந்தம் அல்ல சமஸ்கிருத வேதத்தினுடைய தாத்பரியத்தை அப்படியே வடித்து தமிழாக்கக்கூடியது மேகம் வருகிற சமுத்திரம் போலே என்கிறார்கள் சமுத்திரத்துல ஒரு சுட்டு தண்ணீர் நம்மாலே குடிக்க முடியாது நேர ராமேஸ்வரத்துக்கோ திருப்புராட்டிக்கோ போனான் அங்கே பிரயாணம் ரொம்ப அதனால ஆச்சமனம் பண்ண சொன்னார் பரிகாரம் பண்ணக்கூடிய ஆறுல ரொம்ப தாகம் அதனால அச்சுதா எனமஹா என்று சொல்லி ஒரு கை அண்ணி தண்ணி அடி குடிச்சாங்க உடனே தூது பின்னா அடுத்துவிடும் இவர்கள் சமுத்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்க முடியவில்லை அப்படி வேதம் வருகிற சமுத்திரம் போல் என்று சொல்லி அழகான தமிழ் பாசனமாக ஆக்கியிருக்கிறார் தொண்டற்பொழியாழ்வார் எதை என்று கேட்டால் விஸ்வ தர்மன்ற தர்மம் விஸ்வ தர்மன்ற சாஸ்திரத்தை தான் அந்த நூலைத்தான் தமிழாக்கம் செய்திருக்கிறார் நம்ம தொண்டற்பொழியாழ்வார் இந்த விஸ்வ தர்மம் யாருக்கு எப்பொழுது சொல்லப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மகாபாரதத்துல எல்லாருக்கும் தெரியும் மகாபாரதம் அடி முப்பத்தெட்டாவது சிறியன் சுவாமி சாக்கிய மாதிரி ஆல் ஓவர் இந்தியா மகாபாரதத்துல அர்ஜுனன் எல்லாருக்கும் தெரியும் அர்ஜுனன் பிள்ளை அபிமன்யு அபிமன்யுனுடைய பிள்ளை பரீட்சித்து பரீட்சித்துக்கு பிள்ளை ஜனமேதிய மகாராஜா ஜனமேதிய மகாராஜாவுக்கு பிள்ளை சதானீகன்னு சொல்லி சதானீகன்ற பிள்ளை இருக்கானே எல்லாரும் பகவத் பக்தி உள்ள குடும்பம் சவுனுக மகிஷத்திலே கேட்கிறார் சதானீக மகர்ஷியானவன் என்று சவுனுக மகர்ஷியானவர் சதானீக்க சொன்னதுதான் விஷ்ணு தர்மம் என்பதாகும் இந்த விஷ்ணு தர்மத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற பிரதானமாக என்றால் பகவன் நாம பிரபாவம் பகவானுடைய நாமத்தின் குறிதான் பேசப்பட்டிருக்கிறது நாமத்துக்குண்டான பெருமை என்னவென்றால் பகவானுக்காக நாம் பகவானை அறிய முடியாது பகவானை காண முடியாது ஆனால் பகவன் நாமா பகவானை காட்டிலும் சிறக்க மாட்டோம் ஆங்கிலத்தில் ஒரு பசுவாள் name is event that connect with God பகவானுக்கும் நமக்கும் இணைப்பு பாடுமாக இருக்கிறது பகவன் நாமா அதனாலே நம நாமான்றதுக்கு என்ன சொல்றா பலாபே நமயதி நாமா பலாபி எங்கேயும் உள்ள பகவானை இழுத்து கொண்டு வந்து நம் பக்கத்தில் இழுத்து வருகின்ற காரணத்தினால்தான் நாமான் தெரிவிச்சிருக்கார் அந்த கிரமத்திலே பகவன் நாம பிரபாவத்தை தெரிவிக்கும் பிரபந்தம் தான் திருமாலயம் விஷ்ணு தர்மத்திலே சதானீகன்றுதானே சதானீகன சௌனக பகவான் சொன்னாரே அந்த மாதிரி இங்கே சௌனக பகவான் சொன்ன மாதிரி பகவன் நாம சொல்லுகிறார் திருமாலயை கேட்கிறவாழ்காத ஆடித்து கொண்டாமா கேட்கிறவாழ்கிட்ட பகவானே கேட்கிறார் இங்க சகானீகம் கேட்கிறான் ஸ்ரோதா பக்தா சோழக பகவான் இங்கே ஸ்ரோதா யார்கிட்ட பெரிய பெருமாள் திருவரங்கத்திலே குடத்தை முனிவித்து குடத்தை பாதம் நீட்டி வந்ததை புகழ்த்தி தெரிஞ்சதை இலங்கு நோக்கி சயனித்துக் கொள்கிறாரே அப்படிப்பட்ட சேரக்கட்சியத்தில் உள்ள பெரிய பெருமாடுகிறாரே அவர் ஸ்ரோதா ஆடியும் சமதா சொதவரியாகிட்டா காலச்சந்திரவர் திரு தொண்டெடுப்பிலாளர் சௌரப் பகவான் பக்தாங்க சதானேகன் சோதார் இங்கே ஆழ்வார் பக்தா பெரியவருமான சோதார் தன் குழந்தைகளை கேட்டு தகப்பனார் ஆரம்பிக்குமா போலே யுக்தி யுக்தம் மனோகிராஹ்யம் பாராதவி சுபாதமே பெரியவருமானுக்கு பகவன் நாமம் தெரியாதா இவர் சொல்லணுமான்னு கேட்டார் அம்மாத்து குழந்தை பேசினான்னு சொன்னான் அதை பார்த்து ஆனந்திக்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி பெரியவருமான ஆனந்திக்கிறார் அந்த காலத்துல முதல் வாசனத்திலே என்ன சொல்வதாக ரெண்டு விஷயம் வானிலை உங்களுக்கு பரிசோதித்தார் நாற்பத்தஞ்சு பாசனத்தையும் சொல்லலாம் ஆனா நாடு பாடக்கூடாது அப்படின்னு சொல்றார் ஆனா யதாமதி யதாவகாசம் தப்பான எட்டு இருபத்தி ஒன்பது பூஜை கவலைப்பட வேண்டாம் அந்த கிரமத்திலே முதல் பாசத்தில் எங்க தெரிவிக்கிறான் கேட்டால் ரெண்டு விஷயம் தெரியும் தகவல் நாம பிரதாபத்தை தெரிவிக்கிறார் தகவல் நாம இருக்கிற பல பாவனமா இருக்கும் பரம பாவனம் அதுதான் எல்லாரையும் காப்பாற்றும் பகவானை காட்டும் பகவன் நாமாவுக்கு ஏற்றம் ஜாதி ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு தெரியும் ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும் ராமனுக்காரு ஆயிரம் மீது அழகட்டி அக்கறைக்கு போனார் மாமியாகிய ராமன் அனுவார் என்ன பண்ணார் ஜெய்யா என்றார் ராமநாமத்தை சொன்னார் அநாயகமா சமுத்திரத்தை கருத்தார் அப்ப ராமன் பெரியவனா ராமநாமன் பெருசார் அதனால திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமகிலே கட்டி கொன்போரே அவன் படிப்பொன்போரே அவன் திருநாமம் என்பதை பகவானை காட்டம் பகவானுடைய நாமா பெருசின்றார் அதனால name is direct connect to ஓ டிவி காட் அதுக்கு மேல சுவாமி சிவானந்தா ஒரு பழத்து பழமை இப்ப எல்லாம் டாக்டர் இருக்காங்க அலோபதி ஹோமியோபதி இதையோ குரோமோபதி அலோபதி ஹோமியோபதி குரோமோபதி அப்புறம் நேச்சுரோபதி ஆயுர்வேதபதி ஆல்பதி ஸ்ரீய குருதி இதுவே ஸ்ரீயப்பதியோடு கேன்சரி ஸ்ரீயப்பதிதான் காப்பாற்றுவான் சரீரே ஜரி பூதே ಸಾಧಿಕತೆ ಗಳೆಯವರೇ ಅವರದನ್ನು ಜಾಮೀನು ವಯಂ ವೈದ್ಯೋ ನಾರಾಯಣೋ ಪರಿಧೀನ அதனால பகவானுக்காக அவன் ஆஸ்திகம்தான் பகவானை பரிகரிப்பான் ஆனால் பகவன் நாமத்தை ஆஸ்திக நாஸ்திகள் பரிகரிப்பான் பரம நாஸ்திகனா இருந்தாலும் கூட நீ அஞ்சதா அறம்தா கோவிந்தா சொல்லுவோம் உன் வியாபிக்கு சொன்னா உடனே சொல்ல ஆரம்பிச்சதா பகவான் ஆஸ்திகம் பரிகிறவன் பகவன் நாம ஆஸ்திக ஆஸ்திகம் பரிகிறேன் முதல் பாதத்திலே ஆழ்வார் சொல்கிறார் காவலில் பரணமிட்டு கடிதங்களை கடக்கப்பாய்ந்தே நாவலி வருகின்றோம் நமந்தமர்த்தார்கள் மீதே எம்பெருமானே மூவன் கொண்டம் இருந்த முதல்வா நீ நாமங்கற்ற ஆவலை கொடுக்கின்றாய் என்று சப்போட்ட பேச தெரியுமா எம்பெருமானே உம்முடைய நாமத்துடைய பிரபாவத்தாலே யமன் தலையிலே ஏறி இருப்போம் என்று ராஜகுல மகாத்தத்தை சொல்வார் ராஜகுல மகாத்தத்தை ஒரு சிஎம்முக்கு எழுதி கொடுத்தார் ஒரு சிஎம்முக்கு எழுதி கொடுத்தார் எரிசல் எல்லாரும் செஞ்சு கொடுக்கிறார்களோ அந்த மாதிரி நான் பகவன் நாம பிரபாவத்தாரே மூவலகம் இந்த முதல்வா அவரின் புலவு கண்டாய் அரங்கமானவர்களானே என்று பகவானுடைய நாமத்துடைய பாவனத்தை தெரிவிக்கிறார் முதல் பாகத்தை இரண்டாவது பாகத்துல எத்தனை பாடினாரு ஓக்கியம் நம்ம कटकटी चक्र पर சாப்பிட வேண்டிய அவசியம் நாமத்தை சொன்னாரே சொன்னாலே போதுமான பச்சமாமன போல்மே பவழ்வாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரவையே அழகம் கொண்டு எனக்கு இச்சவிகளும் போய் இந்திய லோகமான மற்றவர்களிடம் வேண்டிய அழகமான அவருடைய கடல் காண்டா அழகான மரம் பச்சமான போகமே இந்த மற்ற மரங்களும் பச்சை போகவன் எம்பெருமான் அதுக்கு மேலே அது பச்சை அச்சுதான வார்த்தை இதை காட்டுகிறதுங்களா சௌரங்கத்தை காட்டும் சௌரங்கள் வெரி வெரி சிம்பிள் பகவான்காரே நான் தன்னை அஞ்சல்களை ஒரு காலம் நழுவிட மாட்டான் அச்சுதா அச்சுதா நான் அச்சுதா அப்படி அவன் யாரு எனக்கு அந்த அடுத்த நித்திசுகளுக்கும் தலைவனாகி விடக்கூடியவன் அது எதை காட்டுகிறது இது அச்சுதாவிட்டு சோலை கட்டி காட்டுவது அமரவே என்று பரத்தத்தை காட்டுகிறது ரெண்டு நேர்மாறான குணங்கள் பரத்தம் சௌரத்தம் பரத்தம் இடத்துல சௌரத்தியம் இருக்காது சௌரத்தியம் இடத்துல பரத்தம் இருக்காது நமக்கு இசைக்கா தமிழ் பாஜா அருமை எளிமை நேர் இறைச்சல் உருவலம் நேர் மாறானவை அருமை எளிமை இரண்டும் ஒழுங்கே பொருந்தி இருக்கிறீர்களால் எம்பெருமான் உலகத்தாருக்கும் பரத்தே சுற்ற உலகத்தில் பரத்தம் அமரர் ஏழை அச்சுதா சௌரட்சம் ஆயுதம் பொருந்தே சௌந்தரியம் நம்மோதி என்ற அர்த்தம் பரத்தம் சௌரத்தம் சௌந்தரியம் நம்ம ஆழ்வாருடைய பெருசென்றதா நான் சைவத்தில் புகுந்து விட எல்லா தேவார திருவாசம் இந்த மாதிரி பார்க்கின்ற பேசித்தே பேசுகின்ற பேசித்தே பேச ஒரு ஆழ்வார் சொன்னார்னா எல்லாரோட அதே பேசுவா இப்ப எதை சொல்லாம இருக்கா சௌலத்தியம் சௌந்தர்யம் பரத்தம் மோனி சேர்த்து பேசுகிறார் அச்சுதா சௌலத்தியம் அமரவையிலே பரத்தம் அழகம் குழந்தை சௌந்தர்யம் அந்த திருப்பாவிலே மாறே மணிவண்ணா ஆறு அந்த பாசத்துல மூணு விழிவேற்றுதை மூணு அடவு சம்போதனம் விஷயம் மூணு ஒன்னு மாறே ஒன்னொன்னு மணிவண்ணா நவனாவது ஆறு நிலையாய் மாறே சௌலட்சம் மாறேங்கிறது என்ன சொல்லுதா பொற்காலத்துல மாறு என்பதற்கு பொருள் மாலே கருமை பெருமை மையல் மூணு அட்டும் உருவாக்குகிற மாலே கருமை கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அது மாறே கருமை பெருமை வேதாக வேண்டும் புருஷம் மமாந்தம் பெரியவன் அப்புறம் கருமை பெருமை அதோட மையல் அடியார்கள் மக்களை யாமுகமே வெளிப்படுத்தும் அடியார்கள் மக்களை மயக்கமே வெளிப்படுத்தவன் ஒருத்தன் தான் இடக்கை வரக்கை அறியாத ஆய்விய மக்களுடைய அடிப்பாடிக்கு தேடி வந்தானே ஆண்டா சொல்றா சொல்கிற என்பதற்கு தொன்கிதபதவர்களா ஸ்ரீராமாயணத்திலே பிராட்டி எம்பெருமானுக்கு ஒரு பட்டம் கொடுத்தார் சீதா பிராட்டி ராமனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தார் பத்ரி பாஜாத பட்டம் ரொம்ப கஷ்டம் பாரத ரத்னா கூட வாங்கிட்டான் நோபல் பிரைஸ் கூட வாங்கிட்டான் பத்ரி பாஜாத பட்டம் வந்து கஷ்டம் வாங்கினவா ஒன்னு ராமன் ரெண்டாவது அங்க அடுத்த கண்ணன் ரெண்டு பேருக்கும் ராமாவது அரசிய பெருமானுக்கு அங்க கீதா பிராட்டி கொடுத்த பட்டம் ராவணா நீயும் உன் மனைவி மக்களும் வாழ வேண்டுமானால் என் பர்த்தாவை சரணாமதி கொள்வார் சீதா பிராட்டி ராமனுக்கு கொடுத்த பட்டம் சரணாமத தன்னை கண் புகுந்தவர்களுக்கு ஆயிரம் குற்றம் இருந்தால் கூட குற்றத்தை நஷ்டமாக கொள்ளக்கூடிய குணம் கொன்றவன் அவன் கொடுத்தவன் சரணாந்தவற்றான் மகாபாரத்தில் சரணாகத பட்சபாதி மகாபாரத்திலே கண்ணன் கிடைச்ச பட்டம் சரணாகத பட்சபாதி சரணாகத பட்சபாதிகள் என்னடா அப்படின்னு மாத வார்த்தையை சமுத்திரம் இருந்தா சரணாகத பட்சபாதி எப்படி சரணாகத பட்சபாதி மகாபாரத்திலே பார்க்கலாம் ஒரு திரௌபதிக்கா பரமாத்மா சரணாபதியா பண்ணனாகியா திரௌபதிக்கு எத்தனை காரியம் பண்ணான் மகாபாரதம் மொத்தம் பதினெட்டு பருவாக்கள் மகாபாரதத்திலே பதினெட்டு நாள் யுத்தம் பதினெட்டு அச்சோகணி பகவத்கீதை பதினெட்டு அச்சாரம் பரமாத்மா கண்ணன் திரௌபதிக்கு பண்ண அனுகிரகம் மொத்தம் பதினெட்டு இடையிலே வாழ்க்கை சரியா இருக்கா பார்க்கும் துரியோதன ஆதிகளுக்கு வந்து பாண்டவர்களை கழுத்தில் கப்படம் கட்டி கொண்டு புதுபோயும் விதுரர் திருமாளியிலே உண்டு நிகழ்த்தி அஸ்வத்தலம் அன்பக்கள் நம்பிக்கை செய்தும் தாயத்தை செய்வக்கள் இறந்த தடுத்தும் இந்திரனை கொண்டு கண்ணன் காஜ கொண்டடங்களை அவற்றியும் ஒரு நாளையும் இந்த செய்தும் பகவத்கீதை உபதேசித்தும் குதிரை கடுவியும் கொள்ளவித்தும் கொட்டம் கூட்டியும் கூரை மாறாடியும் செருப்பு சுமந்தும் அயுதம் ஜடேந்து வைத்து அயுதம் எடுத்தும் பகதத்தம் விட்டு அஸ்தத்தை மாறுகிறேற்றும் பகலையிலவாக்கியம் துரியும் அர்ஜுனன் ரகத்தை நிறுத்தியும் துரியோதன் மன்மத்தானத்தை கலத்தால் காட்டி கொண்டும் இவை செய்து முடித்தது திரௌபதி சரணாகதிக்காக ஒரு சரணாகதிக்காக பதினெட்டு காரியம் செய்யலாம் அதுதான் ஆண்டாள் மாலைன்னு சொன்னான் சுருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் பட்டம் கொடுத்தாள் ராமாவதாரத்தை எம்பெருமானுக்கு மனத்துக்கு ஞான பட்டம் கொடுத்தாள் எம்பெருமானுக்கு பட்டம் கொடுத்தாள் கிருஷ்ணாவதாரத்தை எம்பெருமானுக்கு சாத்து வரத்துல என்ன பண்ண போதார் மாலே மணிவண்ணா ஆடிலையாய் சொன்னான் அம்மாழ்வார் பாருங்க நம்மாழ்வார் மணியை வானவர் கண்ணனை பன்னதோரணியை அதே பாருங்க மணியை சௌலபியம் வானவர் கண்ணனை அமரவர் அயர்வர் வன்மதி படத்தம் கண்ணதோரணி அழகு மாலே நெடியோனே கண்ணனே முதலாளிவாள் சொல்லாபாருங்க மாலே நெடியோனே கண்ணனே இப்படி பரசலும் காட்ட முடியும் இதுக்காக சொல்கிறேன் இந்த சௌலபியம் பர்த்தம் சௌந்தரியம் இதை மூன்றும் சேர்த்தே பேசுவார்கள் அந்த கிரமத்திலே பரம பாவனமா போக்கியமா பகவன் நாமா பரம போக்கியம் என்பதை இரண்டாவது பாசத்தில் தெரிவித்தார்கள் மூன்றாவது பாசத்திலே அழுவார் சொன்னார் எம்பெருமானே மோட்சம் எனக்கு தேவையில்லை மோட்சம் எனக்கு தேவையில்லை இச்சவைகளில் அன்போய் இந்திரலோகமாடும் மற்றவைகளிலும் வெண்டேன் அரங்கமானவருடானே மோட்சம் வேண்டாம் தான் பூமியில இருக்க விரும்புகிறீரா என்று அழுவார் பெருமாள் கேட்டாரா அதுவும் வேண்டாம் வேதவனோடு இருக்கிறாயும் மனிததாம் பெருமாட்டு சொன்னாரா அல்வாரே உங்களோட பெரிய மோதலையா போச்சே மூச்சம் கொண்டாந்து வீதவரையான் போய் இந்திரலோகமான இந்திரலோகம் நீங்க சொர்க்கத்தை சொல்லவில்லை கிரி பரமேஸ்வரியே இருந்தாதோ அந்த பரவத்தை சொல்லுகிறது பரவத்தம் எனக்கு தேவையில்லை காக்கா ஓட்டவும் எனக்கு தேவையில்லை ஆழ்வார்கள் பரவத்தை இசையில் ஏராள முயல் காக்கை போவதே அற்புதமா விதேசிகளுக்கு போதும் போது சுவாமி பொங்கல் உண்டா புளியோரம் உண்டா எத்தனை பிரசாதம் இருக்குது அதனால அந்த பரவல வெளியில் இருந்தா விச்சவீதிகளையான் போய் இந்திர லோகமானம் அச்சவீதிகளும் வேண்டிய அச்சாவதாரத்தில் உள்ள பராமணியத்தில் பரமனும் வேண்டாம் பூலமும் வேண்டாம் தேர் ரொம்ப பெரிய ரோதனையா எதை நினைக்கிறேன் என்று கேட்டவர் நரங்கமான எனக்கு தியரங்கத்தில் ஒரு தியேட்டரை முடிச்சலும் தியரங்க தியேட்டரை கொடுத்தாயா நான் சின்ன குழந்தையா போனோம் அப்தமூர்த்தி இங்கே வியாதிக்கால கோவில் கட்டு போவான் அப்தமூர்த்தி இந்த காலத்தால கோவில் கட்டு போவான் அப்ப பெருமாள் செய்தி சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் சின்னவன் நான் விளையாடக்கூடிய போடுவது சொன்னா கோயிலை சுற்றி சுற்றி விளையாடு பெருமாள் விளையாடு நம்ம திருவதிகளுக்கு நடந்திருக்கோம் பிரம்மோத்தம் சொன்னா குழந்தை மாதிரி பத்திரக்கெல்லாம் கொண்டு போறாப்பா இருக்கும் அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல ஒரு ஒன்றப்பாடு இருந்து சேர்ந்து குழந்தைகள் அதே பிரம்மோற்றம் நடத்தும் அந்த மாதிரி அந்த கிரமத்துல குழந்தைகளாக இருக்கும்போது விளையாடுவேன் அப்புறம் கொஞ்சம் மீசம் அழைச்சாம் கல்யாணம் இல்லை நல்ல பெண்கள் கொண்டாடுறாங்கன்னா அவளை பார்த்துக்கா சுத்துவேன் அப்படி பார்க்கறதுக்கா சுற்றி போகும்போது தப்பித்தவரை ஒன்று சேர்த்த உடனே அப்படியே வாழ்ந்துவேன் சூதனாய் கல்வனாய் தூர்த்தரோடு சீந்தகாரம் மாதனார் கயக்கணும் பெற்று பெற்றெழுந்திருந்தேன் போதரே என்று புத்தி எழுப்பு அன்பாராதனம் பெறுகிற அழகன் போல் அப்படி என்னை ஆட்கொண்டு விடுவாய் அதனால எனக்கு தீரங்கவாதம் கொடுப்பாயா என்று மூன்று பாசனத்தின் மூலமாக ஆழ்வார் என்ன பண்ணாரிடா மூன்று பாசனத்தின் மூலமாக இந்த பகவன் நாம பிரபாகத்தை சொன்னார் அடுத்தபடியாக இப்படிப்பட்ட சர்வநாமாவை சொல்லாமல் அஞ்ஞானமா வீணே காலத்தை கழிக்கிறார்கள் பரோபதேசம் பண்ணுகிறார் பதினோரு பாசத்தின் மூலம் பதினோரு பாசத்தின் மூலம் பரோபதேசம் பண்ணுகிறார் அதுல ஒரே ஒரு பாசம் மட்டும் வழியை விஞ்ஞாத்தேன் கத்தியரபந்தமன்றே பரங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியரானார்க்கும் இறங்கும் அரங்கராஜ மித்தரங்கத்து வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே அழுவார் என்பது வந்து விட்டான் கீர்த்தன் அடியார்கள் மக்களே வியாமோகமே வந்து விட்டான் இத்தனை அடியாருக்கும் இறங்கும் அரங்கனாய இத்தனை பெற்று வந்தோ நீங்கள் சம்சாரத்தை வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு பெய்கிறது ஒன்று காட்டுறாங்க ராகவன் அவதரிச்ச சூரியவம்சத்திலே பெருமான் அவதரிக்க போறாரு பின்னாலே அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ தெரியல சூரியவம்சத்திலே அவதரிச்சவனாகி விஸ்வரதன் பேர் அவனுடைய பிள்ளை சத்ரபந்து சத்ரபந்து என்ன அவனுடைய உரையமே தெரியல சக்ரிய அகமன் பிரம்மபந்துன்னு சொன்னா பிராமணத்துல பிராமணனுக்கு பந்து கூட சில பேர் நினைச்சிருப்பாங்க சமஸ்கிருத ரொம்ப கோடான பாஷை பண்டித புத்திரா சொல்வா பண்டித புத்திரா சொன்னா மூர்க்கன மூர்க்கன் பண்டித புத்திரை மூர்க்கே அந்த மாதிரி சத்திரியவன் சத்ரபந்து சொன்னா பிரம்ம பந்தூரா பிராமணனுக்கு பந்தூர் அர்த்தம் இல்லை பிராமண அகமன் சத்திரபந்தூரா சத்திரிய அகமன் அந்த சத்திரபந்தூர் தானே என்ன கேட்டா சத்துக்குள்ளாலே அடித்து துரத்தப்பட்டு ராஜ்யத்தை நடந்து சோத்துக்கு வழியில்லாம பத்துக்களை விட்டுவிட்டு காட்டை தெரிந்தவன்தான் வழிப்பறி கொலை கொள்ளை இவற்றை செய்திருந்தான் ஒரு நாளைக்கு அந்த காட்டிலே நடுராத்திரியிலே ஒரு பெரிய மகான் வந்தான் ஒரு பெரிய மகான் வந்த அவர் சொன்னார் വിശ്വർദ്ധസ്യ கருணையே வெளிவிடுத்தவராகிய ஒரு மகான் வந்தார் அவரை பிடிச்சிருந்தான் சத்தம் கொள்வதற்கா காட்டுக்கு யாரும் வரமாட்டாட நீர் ஏன் வந்தீங்க என்று கேட்ட வளர்ந்த என் அழிக்க சரீரம் போட்டு நீ நீச்சம் தேகாவசானே முக்தித்யான்னு சொல்றார் இந்த சரீரம் ஒரு மூலமாக போய் எனக்கு மோட்சம் கிடைக்கிறது சொன்னார் பார்த்தான் இவரை கண்டா எல்லாரும் நடுங்குவா சக்தி அகவன் சுருத்தி பேசுறாரு மனசு மாறி தான் செய்த வினைகளெல்லாம் பச்சாத்தாபத்தோடு சொல்லணும் அப்ப சொல்றார் நீ கவலையே படாதே உனக்கு ஒரு உபதேசம் நம்புகிறேன் அந்த நாமத்தை சொல்லிக் கொண்டே இருப்பாயானால் உனக்கு படின பாவமெல்லாம் கோய விளையும் புகுதருவான் பூஜா அப்படிப்பட்ட நாம என் செய்வான் ஆழ்வார் மறைத்து வைத்து பேசுகிறார் பொய்த்த வல்வினையுள் என்றார் ஒரு தேனடையிலே தேனீக்கள் மொய்த்துக் கொடுப்பது போல இவனுடைய பாவங்கள் மொய்த்துக் கொண்டான் ஒரு பாவத்திற்கே பிரம்மா காரணங்களும் அவன் அனுபவித்தால் தீராது அப்படி நாபுத்தம் செய்யதே கர்மா கற்ப கோட்டி சதையிலபி அப்படிப்பட்ட பாவங்கள் நிறைவு செய்திருக்கிறான் அப்படிப்பட்ட பாவத்தை செய்தவனை என்ன பண்ணான் கேட்டா மொய்த்த வல்கனை ஒன்று என்றார் அவன் என்ன பண்ணான் மூன்று தொழில்கள் சொன்னான் மந்திரத்தை மந்திரத்தால் வரவழையா மந்திரம் ஆனால் மந்திரம் எத்தெழுக்கும் கூடத்திலேயே நமஸ்கார காலிப்பாது எப்போதுமே மறைஞ்சக்கூடிய வஸ்துக்கும் வாங்கிட்டாரு நான் ஒரு பத்து நான் ஒரு பத்து விட்டுருக்கேன் கையமுடி சொன்னோம்னா ஒரு கீழத்தில் ஏற்படுது என்ன என்ன அந்த மாதிரி ஊடத்தை நமஸ்கார காலிப்பாது அகூடம் எங்கேயும் மத்தியமும் காரணம் சொன்னா அது மாதிரி மூன்றெழுத்துடைய பேரா மூன்றெழுத்துடைய பேரு கோவிந்தா பகவன் நாமத்திற்குள்ளே சிறந்தது என்றுட்டார் கோவிந்த நாமத்திற்கு இவ்வளோ நாமம் வேறு கோவிந்தர் அவள் வாக்கால சிறுவேல் சொன்னது அஷ்டாட்சர மகாமந்திரமாகிய நாராயணாசத்தை சிறுவேல் அவள் சிறுவேல் காட்டக்கூடிய நாம சௌரத்தை காட்டக்கூடிய நாம கோவிந்தா மகாபாரத கீதா மகாத்மிகள் அதுல நாளுக்காக மறக்காதீர்களா கீதா கங்காஜா காயத்ரி கோவிந்தேவி விரிசிதே சதுர்கதார சம்யுக்தா புனர்ஜன்மா நவித்தே நாளுக்காக மறக்காத உதரம் கல்பேஜில் கருவாரிக்கும் போது சொல்லக்கூடிய சுருக்க எல்லாரும் மறக்காம சொல்லலாம் கீதா ಗಂಗಾಚ ಗಾಯತ್ರಿ ಗೋವಿಂದೇವಿ ಹಿಡಿಯುತ್ತದೆ ತದುಂಗಕಾರ ಸಂಯುಕ್ತ ಪುನರ್ಜನ್ಮಾನತೆ நாலு காலையும் மறக்காமல் துவமானா எனக்கு புறஜன்மே கிடையாது அதனால ஆண்டாண்டு காலம் என்ன பண்ணா அந்த கோவிந்த நாமத்தை எங்க கொண்டு போய் வச்சா சில கச்சேரிக்காராரு கண்டுவிடா சங்கீதக்காரா அவருக்கு பேவரிட்டான ராகத்தை கச்சேரி ஆரம்பிச்சோம்னா பாட மாட்டான் எப்படா ஒன்பது மணிக்கு கச்சேரி முடிச்சு கொண்டோம்னா எட்டு மணி பாட மாட்டான் தேவைக்காக தேசம் நேரத்தை அவன் சொன்னேன் அவ தேவைக்காக தாகம் சொல்ல அந்த மாதிரி ஆண்டாள் இந்த கோவிந்த நாமத்தை எங்க கொண்டு போயிட்டா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கூடாறு வெல்லும் நம்முடைய சமுதாயத்துக்கு பெருமை என்னன்னா அலுவலர் செய்த முக்கிய வசதி சொன்னோம் கடையாவும் கடிகோலும் கண்ணி குரங்கையிலும் கற்றுத்தூரியானே தூதரிகமான திருக்குழலும் மழித்து பெருக்கின திருவிழு தண்டை சகங்கையும் ஒரு முத்தின் உபாய வேஷத்தை கோவிந்தா நம்முடைய ஆச்சாரியருக்கான பக்தி என்றதான் முடிச்சவர்கள் இருந்தவர்கள் அதே மாதிரி சர்வதம்மான் செஞ்சம்மா நம்மளுக்கு புலகம் பார்த்து கையும் உழவுகோலும் பிடித்த இருவாய்க்கையிலும் சேனாதோடி தூசரிதமான திருக்குழலும் பேருக்கு கீழே நாட்டின திருவடிகளுமாய் நிற்கிற சாரத்திய வேஷத்தை மாம் காட்டுகிறார் இவ்வளவு சிம்பிள் பாடுறா ஒரு டிரைவரா கேட்டாங்க நான் டிரைவரா இருக்கேன் டிரைவர் எடு கார் எனஜோர் பஜோர் மத்தியே தசம்ஸ்தா பஜமே அச்சுகா அப்படி சிம்பிளிசிட்டி இந்த கொடுத்துட்டு கோவிந்தராமா அதமைத்த வல்வினையுள் நின்ற முன்னெடுத்துடையால் கத்திர வந்தவன்றே பனங்கதி கண்டு கஷ்டப்படலே எங்கு பரோதிசம் பண்ண ஆழ்வார்களே பரதேசம் புலையரமாகின்ற புத்தோடு சமணமெல்லாம் ಕಲಯರಕ್ಕಚ್ಚ அருமையான தமிழ் எடுத்துருக்கா காரியம் இருக்கேன் அப்ப சைவர்கள் தான் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தி ரொம்ப கட்டப்படுத்திட்டாங்க அதனால என்ன பண்ணாரு எல்லாரையும் கூப்பிட்டார்கள் நீங்கள் நாம யாகமட பண்ண வரமோல எல்லாரும் சரியான நிகழ்ச்சிடா சரியான சொல்ல சோறு போட்டா நாங்கள் மதுவா பாருங்க நல்ல விசேஷமான பணியாக நடப்படாங்க பழுக்க பழுக்க காய்ச்சினா ஒரு நெய் கொப்பரை கொப்பரை உள்ள நெய்ல அந்த சுதர்சன யந்திரத்தை மாறுதலை கட்டி கொண்டு இறங்கினார் அந்த கொப்பரை பொழுக்க பொழுக்க காய்ச்சல் கொதிக்கிறது நெய் கொதிக்கிற நெய்யில் கொப்பரையில குடிச்சுறாரு என்றது விட்டது அதனால என்னாச்சு அந்த நெருப்பு தாங்கி அவன் மறுக்காளான் சொதார பத்திரமந்தம் என்றே பல்லக்க உலக பரமாக இருந்த புத்தோடு சமணம் தான் கலையலை கஷ்டமாங்கள் கண்பரோ கெட்பரோதாம் ஒரு நாள் என்ன அந்த நெய் கூப்பிட குடிச்சாரே அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றாரு தலையறுப்புண்டும் சாகே என் தலையறுத்து பாருங்க சாக சத்தியம்தான் என ஐயா யார் தெய்வம் பரதேவதை யாரு கருப்பு துணை வீட்டில் ஓடிடுங்களே யாருக்கு பாதுகாக்கிறதா சிலையினாரிடங்கள் சத்த தேவனே தேவனாவான் சக்கரவர்த்தி திருமான ராமாத்வரம் ராமனுக்கு மேலான தேவையாரு அப்படி சொல்லி பரோபதேசம் பண்ண கொடுக்கிறார்கள் அதுக்கு மேலே பல தெய்வங்களை எம்பெருமான் தான் நாட்டினான் நாட்டினான் தெய்வங்கும் நல்லதோரே காட்டினான் திருவரங்கும் உய்வருக்கு உய்யும் மண்ணும் காட்டினான் திருவரங்கும் அவாள் அவளுடைய கண்ணன் சொன்னாரே எந்தெந்த யோகியதைக்கு தமோகுணம் போயிட்டவர்கள் மனமிருப்பா ரஜோகுணம் போயிட்டவர்கள் செலவிருப்பார் அவள் அவளுக்கு எல்லாரும் தெய்வத்தை நாட்டும் சரி தாமசமான தேவதைகள் சில மேல் உண்டாக்கினார் ராஜசமான தேவதைகளை உண்டாக்கினார் நாட்டினான் தெய்வம் சொன்னார் பெரியவாச்சன் சுழிக்கால் நாட்டினால் போலே பல தேவங்களை நாட்டிவிட்டான் எம்பருவான் ஆனால் எல்லாரும் அந்த கொடியோ கொம்பு நடுக்க முடியாது இந்த கொடி இந்த சொடிங்க அது மேல பந்தந்த படம் சொன்னா சில குடிகள் தான் பங்கெடுக்குமோ அதனால உய்பவருக்கு உய்யும் வண்ணம் காட்டினான் திருவரன் திருவரங்கத்தை காட்டி கொடுத்தான் அதுக்கு நேரம் அழகா சொல்றார் என்ன அழகான சொல் ஆழ்வார் சிவியராகவே பேசுறார் வண்டினம் உணரும் சோலை மயிலிடம் மாறும் சோலை கொண்டல் நீர் அணவும் சோலை உயிரினம் கூறும் சோலை அவள் யார் விடம் ஜகுணான்மோதிதம் பிரம்ம கோஷம் மார்க்கே மார்க்கே பதிகநிலபைः உச்சமானாபவர்க்கை பச்சேயம் தாம் புனரன்புரி கிமதியும் ரங்கசம்மா தேர்ந்தத்தில் உள்ள பட்சிகள் மிருகங்கள் எல்லாருமே நிச்சசுருடா நிச்சசுருஷ புனான் முதித பிரம்ம கோஷம் அந்த கிரமத்திலே வண்டுகள் நீங்காரம் பண்ணுகிற வண்டியில் அவனும் சோலை இந்த வண்டுடைய பாட்டு கேட்டபடி மயிரிடம் ஆடும் சோலை கொண்டல் மீதனும் சோலை உயிரினம் கூறும் சோலை அடர்கோனம் வரும் சோலை அணி திருவரங்கம் திருவரங்கம் சொல்லுங்க அப்படி சொல்லாம இலையில உட்கார்ந்து ஒரு திருவரங்கம் சொல்ல அவளை உட்கார்ந்து சாப்பிட்டானா அவருடைய சோற்ற பிடிக்க இலையோட பிடிக்க நாய்க்கு கிடைக்கும் நீரே அறிவாரை பற்றி பேச வேண்டாம் வேதத்துடைய கொஞ்சம் அப்படி அனகராஜா சுவாமி ஒருத்தர் இருந்தா ستھی بدئی ستم پے لوگ பகவந்தாமாவை செல்லாமல் எவனும் இலையில வச்ச நம்ம முற்படுறானோ அவரை அந்த கலை விட்டு நேர நாய்க்கு போடும்போது வேணும் சத்தியம் பிரமீனி வேதத்துக்கே பெருமினடா பொய்யே பேசாத வேடம் சத்தியம் சத்தியமே பேசக்கூடிய விதமாது அப்படின்னு குக்கர்ல வடிச்சு வண்டி நம்ம கொள்ளம்பீன் நமம் சோரே குயிரணம் பூம் சோரே அடகோன் அமரும் சோரே அடி திருவரங்கமன்னாம் என்றபால் சொன்னும் சோற்றவருக்கு நாய்க்கிடமின்றீரே என்று உபதேசம் பண்ணார் பதினைஞ்சாவது பாட்டு மேலே இருபத்தி நாலாவது பாட்டு வரையும் இனிமேல் மன உபதேசம் பண்ணி திருத்த முடியாது லோகத்தை உபதேசம் பண்ணி பார்த்தார் உபதேசம் பண்ணி ஆரம்பித்தார் கடைசியில் அவரே கை ஓய்ந்து போயிட்டார் ஓ உலகினது இயல்பு ஈந்தோடிருக்க மணநீராட்டி ஈந்தோடிருக்க நம்மாழ்வாருக்கு பேரு ஆண்டாளுக்கு ஏகாதசி மாற்றிகள் ஆண்டாளுக்கு எவ்வாறு மாட்டேன் நாராயணனே நமக்கே வரகல்வான் அம்பரமே தண்ணீரே சோரே என ஏ ஏழு போடுவா ஏவகாரம் போடுவா ஏகாரட்சியமா சீடுகள் அம்மாழ்வாருக்கு ஓகாரட்சியமானவர் ஓகாரட்சியமான் அவர் ஓ போடுவர் எப்பவுமே ஒவ்வொரும் அடங்க பர்மபாதாவோ தாமரை கண்ணாவோ தனியேந்த ஞானாவோ நம்ம எத்தனையோ சொல்ல முடியும் உணரே நின்ற மரமரண்டின் நடுவே ஓ நம் முதல்வாவோ கடைசியில் சொல்றா ஓ உலகில் அவரால் திருத்த முடியவே கூடாது அதனால பார்த்தார் நம்ம சொல்றவர்கள் வருவார் இந்த உலகத்தை திருத்த முடியாது என்று தாரன் இருக்கிறார் எப்பெருமானே அந்த பெரிய பெருமானே அடிக்கும் தலைக்கும் உபதேசம் பண்ணாங்க பெருமான் நம்மாழ்வார் வழக்கு அப்படியே திருப்பி போட்டார் யானும் எம்பெருமான் எம்பெருமானுக்கு கூட அடைச்சிருந்தாராம் யானொட்டி என்னுள் என்ன போய் என்ன ஆச்சரியமான மகோபகாரத்தை கதைக்குதாரம் சூதனாய் கல்வனாகி சிந்தகாரம் கடனும் ஏ போதும் அண்ணன் ಬಂದಿರುವಾಗ ರೇ ಕೋಲು ನರ ಒಬ್ಬರೇ ಜಗದಲ್ಲಿ ಕುಂದಿಯೊಳಗೆ ಕುಂದು ತನ್ಮಾಲಾದರಂಗರಿಗೆ ವಹಿತ ಅರಂಗವನ್ನೇ மேல எம்பெருமானுடைய எம்பெருமானுடைய திருக்கோணத்திலே நின்ற திருக்கோணம் வேறு வீட்டிலிருந்த திருக்கோணம் வேறு நடந்த திருக்கோணம் வேறு ஆழ்வார் எல்லாருக்கும் எதிரே அழிந்து வாழ்ந்துவிட்டார் சைன திருக்கோணத்தை சுவாசிடுவார் ஆண்டாளுக்கும் சுவாசிடுவார் அதான் சைனோற்றம் சொல்லி ஆடி திருப்போ திருவாடிப்போர் உற்சவத்தில் ஏழாவது நாள் ஆண்டாள் வெளியிலே ரங்கமனார் செய்திருக்காரே அதை மாதாஜியில் உட்பொழுக்கும் சாத்தியம் என்று கேட்டால் அந்த அழகத்தை சீதா பிராட்டியே சொல்ல அழகிரையா நீ எண்பத்தாருடைய எல்லா அழகையும் அழித்தாய் ஒரே ஒரு அழகி உனக்கு வழங்கி நீ பார்த்துக்குவே சமயா போதித ஸ்ரீமானே சுகசுப்தா பரம்பபா ஒரு நாள் நீச்சல் போட்டியிலே நான் ஜெயித்து விட்டேன் என் மத்தா தோற்றுவிட்டார் ரொம்ப சிரமம் அதனால அவர் மடியிலே மடித்துக் கொண்டு நான் உறங்கினேன் பின்னாலே சீடர் நாத்தா தாங்களும் நீச்சல் கூட்டி ரொம்ப சௌப்பிகளே என் வழியில் படுத்துக் கொண்டு உறங்கும் ஆஞ்சநேயா என் வழியில படுத்துக் கொண்டு அந்த எம்பருமான் வணங்கினார் ஐயோ என்ன அழகு என்ன அழகு நிலவே ஐயோஹோ நிலவந்தவியல் நெய்கிறே ஜனத்திற்கு எங்குங்கிறார் கோடு குடியார் மாட கோடு போல வத்தும் முடியும் நடுங்கு நாரமே நமாய் இடங்கமே குலுங்கமோ பிறங்கு மல்வரைத்துரம் கடந்த கால் வளர்ந்த காவிரி குறை குழந்தையுள் கடந்தவாறு எழுந்திருந்து கேது வாழியேதமே இந்த நேரத்திற்கு ஒருத்தர் அழுவாரியுடன் குணதை முடியை வைத்து குணதை பாதம் நீட்டி வடதிசையை திந்து காட்டி தென் திசையை இலங்க நோக்கி கடல் நிறக்கடவுளந்தை அரவணை சுயமாகண்டு உடனடிக்கு உருகுமானோ உலகத்தீரேன் நீங்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் குடத்திலேயே முடியை வைத்து நம்பருமான சேர்ந்துட்டார் பராஜரம் நடக்கணும் கிரீட கிரீடம் இறங்கேதோ உபதானே விதீசாதீர்வாது கடயில் சம்பிரிய மதவி நீ பெருமாள் சேர்ந்திருக்காரு பாருங்க வருகையை கரைக்கு வச்சிருக்கிறோம் லோகத்துல ரெண்டு சயனம் உண்டு ரெண்டு சயனத்தில் போறதுல ரெண்டு தினம் ரெண்டு திவ்யத்தில் ரெண்டு விதமான அனுபவம் ஒரு திருக்குளத்திலே உத்தான நான் கொஞ்சம் வித்தியாசம் லேசா அப்படி கிரீடம் திறங்கட செய்தோ கடையிலும் பெய்யவதவி என்று தனிச்சிருக்காராம் குழந்தையை முடியை வைத்து மேற்கு திசையில் என்னுடைய முயற்சிருக்காராம் இது எதை காட்டுது ஏ மனுஷனே ஒங்கோலும் சூழ்ந்த புவனையும் அங்காலும் சோராமே அழுகின்ற எவ்வளவாம் செல்வோருடைய நிலவரங்கள் செல்வன் நானே கிரீடூடராஜிராஜிராஜிகா முகந்துகம் திருமுகம் கரங்கி தேவரங்கிகா பராதரமனுடைய கம்பீரமான செய்திகள் சரித்திரத்தில் நானும் பல காரியங்கள் படிச்சுவான் கிட்டங்க ரஷ்மன்கா சுவாமிதான் வச்சுவான் இந்த மாதிரி பட்டுடைய வாக்கியம் மாதிரி புறத்தாழ்வான வாக்கியம் மாதிரி லோகத்தன்மையில் கிடையாது ஆனா அது வயசு வாரிகள் மூடி மூடி மறைச்சு தான் என்னுடைய குறை அத்தீதிகள் முன்னாலும் பேசணும் நான் வாக்குறுதியோட கேட்டேன் இந்த மாதிரி வாய்க்க உண்டா இந்த மாதிரி வாய்க்கப்படுகிறா ஒரு சங்கராச்சாரியோ மற்றவள படிக்கிறா தோற்ற மேற்கொச்சம் குழந்தை திருவடியை மனம் போட்டு நீங்கள் ஆச்சரிக்க வேண்டியது இந்த திருவிழா அங்க திருவேங்கடமணியான என்ன போதோ சொன்னீரே அன்றைக்கு திருவடியை தொட்டு காட்டினே அது மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் ஒழித்து சூட்டி கையில் காட்டுவாராக திருவடியை தனம் செய்யப்படிக்கு தாய் காட்டி தருமா போலே எம்பெருமான் திருவடியை காட்டுகிறான் குழந்தையை குழந்தையை முடிய வைத்து குழந்தையை பாதம் நீட்டி வடதிகை பின்பு காட்டி தென் திசை இறங்க நோக்கி இந்த வடதிகை பின்பு காட்டினான் முரட்டு வியாக்கியானார் முறைக்க சம்ஸ்கிருதம் எவ்வகையக்கூடிய மக்கள் பின்பற்ற மாட்டார் பக்கம் லோகத்தில் யார ஆச்சரக்கூடிய மேற்கு வாசலுக்கு அது துரியோதனத்தான் கிழக்கு வாசலுக்கு அர்ஜுனத்தான் என்ற ஆடலம்பாய் பெரிதும் திருவடியை கிழக்க பக்கம் வச்சிருக்காராம் பெருமாள் அதனால நம்முடைய ஆச்சாரியால் மேற்கு பக்கம் இருக்க மாட்டான் நம்ம மகாபாரதத்திலே கண்ணனத்துல உதவி கேட்டு அர்ஜுனும் வந்திருக்கிறான் துரியோகனும் வந்திருக்காங்க கண்ணன் என்ன பண்ணான் அப்ப ஆச்சரியமா பார்த்து கிரிபுத்தரோட பாரதம் மாயக்கண்ணன் அந்த வாட்சிமன் சொல்றான் ஏய் சிப்பாய் யார் வந்தாலும் என்னை எழுப்பாரு கட்டுதிகள் சொன்னால என்ன உள்ள பார்க்கணும்னு சொல்றாரு உள்ள வர சொல்லணும் என்னோட உள்ள வர சொல்லுட்டான் எட்டிக்கணும் பட்டத்துக்கு போது போதாமா தாராளமா போதாம் சொல்றான் வந்திருக்கான் துரியோதனும் முதல்ல வந்தாரு துரியோதன வந்தவன் இடைய ரெண்டு சார் கொண்டு வச்சிருக்காருக்காக தலைப்பக்கத்தில் முடிச்சார் காத்திலோடி பக்கத்தில் முடிச்சார் கொடுத்தார் அவன் நான் இடையன் உட்காருவேனோ ஒரு அவன் பின்னால் வந்தாங்க திருவடி வாரத்திலே கைகுடித்து கொண்டிருக்கிறான் பச்சரஸ் பொருள் சொன்னான் பாண்டவருக்கு அபயனானான் பச்சரஸ் பொருள் கண்பிச்சு பார்க்கணும் அர்ஜுனா எப்ப வந்தேன் என்ன படையா பாதுகாப்பு வரை வந்திருக்கேன் சொல்ல மாட்டாமானே ஒரு புது மாதிரி பொது புதியவர் மாதிரி எனக்கு கடை பெற்றது ஓ துரியோதன மகாராஜாவா இருக்கிறா என்ன மழையா செலவண்ண பாடா துரியோதன மகாராஜா இருக்காரு ஆமா சந்தோஷம் தங்கள் வருவன நிர்வாக துரியோதனா என்ன காரியம் வந்தீங்க அர்ஜுனா என்ன வந்தீங்க கண்ணா கண்ணா நான் தான் முன்னால வந்தேன் அதாவது என்னுடைய கேட்டை தான் முதல்ல கருகணும் கண்ணன் சொல்றார் நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனன் தான் அர்ஜுனன் தான் முதல்ல பார்த்தேன் அதனால அர்ஜுனன் பார்த்தா பத்து சான்ஸ் தான் சுட்டி கண்ணு ராடநாத்துல வந்தா அப்படி சொல்லி வந்து கூட திட்டிக்கான் ஆனா தாத்தா சொல்லிருக்காரு நிகழ்ச்சி விடுங்க சம்மந்தி வேலையாச்சு சம்மந்தி சின்னமா வராங்க கண்ணன் சின்னமாமரான் துரியோசனுக்கு அதனால பலராமனுடைய பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டாவான் அதனால சின்னமாமரான் அதனால உறவு படுவேன் நாளைக்கு அர்ஜுனன் கேட்கிறார் நாளை பாரத யுத்தத்திலே தேவரி அவர்களோடு உங்களுக்கு உதவிக்கிறோம் கண்ணா நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன் ரெண்டு பேரும் வந்திருக்கேன் ரெண்டு பேருக்கு உதவி செய்யணும் சம்பவம் பூர்த்தி உபகாரங்கள் ரெண்டு பேருக்கு நான் உதவி ஒரு கோடி சேனை கத்தவர்மா முதலான ஒரு கோடி சேனை வேணுமா ஆயுதம் எடுக்க மாட்டேன் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படிப்பட்ட நான் வீழ்ந்துதான் சோதித்த யுத்தம் பண்ண அர்ஜுனன் கேட்டான் கண்ணா தேடி வந்தார்கள் தனக்கு தன்னையே தந்த கற்பகம் எனக்கே தன்னை தந்த கற்பகம் எம்பெருமானத்தை நிர்ணயிருத்திருந்தோம் பரதர்வியாயில் கண்ணா ஒரு இடத்த ஒரு பிரயோஜனத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் உன்னையே கருதி வந்தோம் என்று அர்ஜுனனுக்காரே கண்ணனை கொடுத்தாரே கண்ணன் கொடுத்தாரே அந்த துரியோர் அர்ஜுனனுக்காரே திருவிழிவார் சொன்னான் அதனால ஏலகத்துல அப்கானிஸ்தானம் என்று ஆளவந்த ஆறு பெரிதும் கிழவாசல்ல கீழவாசல்ல வீதியில ஒரு வீடு பத்து லட்சம் சொன்னா அதே கீழ் திருவிதியில பதினஞ்சு லட்சம் சொல்லுவா எங்களோட திருவடி சாய் திருவடி சாய்களை அந்த மாதிரி குடது முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் செய்தி நோக்கி கடற்நிறக் கடவுளெந்தை அரவணை உயிலுமான கண்டு உடனெனக்கு உருகமானோ ஆச்சரியமான பாடல்கள் ஒவ்வொரு என்ன சொல்லி என்ன சொல்லணும் நினைக்கிறேன் ஆனாலும் மேல மேம்பொருள் உலகத்தை பாடுறது போனவா அதனாலே சொன்னாருங்க கங்கையில் புனிதமாய காவிரி நடுபாட்டு பொங்குநீர் பரந்தபாயம் பூம்பொழி அரங்கம் எங்கள் மாதேவ கிடந்ததோர் கிடக்கை என்னாடுகிறது கிடந்ததோர் கிடக்கை வெல்லும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையே கங்கையில் புனிதமான காவி அதான் பொய்னால வார்த்தைகள் கங்கையை காட்டிலும் புனிதமானது காவி எதிராவது கேட்டா தியரகத்துல சேர்வாதத்துல பராசரப்பட்ட கவனம் பராசரப்பட்ட கவனம் اگر من شوکم ہنت கருமணியை கோபணத்தை கண்டுகொண்டு என் கண்ணெடுகள் எது போல கடிக்கு முன்னாலே இடையராது எவ்வளவு திருவடி வருடிச்சிருக்கிறேன் நீ செய்யவனா நான் செய்யவனா கையில் புனிதமாய காவிரி நடுவாட்டு பொங்கு நீர் மணந்து வாழும் பூங்குள் எங்கள் மாலரவன் கடந்ததோர் கிடக்கை கண்டம் எங்கனம் மறந்து வாழ்கிறேன் ஏழையேன் நீ ஏழையேனே கடைசியில நான் அகிஞ்சனா அகிஞ்சனா நான் ஏதும் கைமுறை சொல்லாது ஆண்டாத்மா கரதகள் பிடிச்சது காணம் விஷயம் தர்மனிஷ்டோஸ்மி அது ஆத்மேரி நான் பக்திமான் நோற்றமானும் நிலையில் நுண்ண நிலையில் அகிலும் இனி உன்னவிட்டொன்று மாற்றுகின்றன അടവിനട അമ്മാനേ അങ്ങുറ്റേ നന്നേ ഇങ്ങുറ്റേ നന്നേ ഒന്നൈ കാണും അമാവിൽ നാൻ ഇങ്ങുറ്റേ നമല്ലേ இலங்கை சொச்சமானே என்று சொன்ன மாதிரி உபாய் சொன்னதை தெரிவிக்கிறார் அல்லா இடத்திலே கர்மயோகம் கிடையாது ஞான யோகம் கிடையாது பக்தி யோகம் கிடையாது அதற்கு குறித்து மூன்று வளரவும் குறிகொள் அங்கடவனம் ஒழித்திட்டேன் எங்களில்லை எங்கனம் மற்றல்லேன் எங்கொண்டு நம்பி கடல்கள் ஒன்னா கதறுகின்றேன் அடிக்கடற்கருளை கண்டாய் அரங்கமானவருடானே குறித்து மூன்று நுழைவோம் குறிப்பிட அத்தனை பிராமண கர்மா ஒன்று கூட இருக்கே கர்மயோகங்கள் துணி விடாது ஒழித்திட்டு எங்கடெல்லை நீங்களும் பக்தியோகம் விடாது கர்மயோகத்தின் மூலமா பாபங்கள் கழித்து ஞானம் ஏற்படுத்தி பக்தி ஏற்படுவேன் அதுவும் கிடையாது கோபாலி சொல்லியதையும் தெரிவித்தார் அதுல கடைசியா அந்த பாசத்துல செடியிலாக்கலங்கள் இருள் திருவரங்கள் துளோங்கும் ஒளியுளார் தாமேயன்றே தந்தையும் தாயுமாவார் எளியதோர் அருள்மன்றே எந்திரத்து எம்பிரானார் அடியம் நம் பையனும் அம்மாவோ கூடியவராரே அருளா ஏத்த பெருமானே ஐயா வா அடியம் நம் பையன் நம்ம குழந்தை நம்ம குழந்தை சொல்ல மாட்டேரா அவபத்ரான சந்தி உத்தராம சரித்திர ஆச்சரியமா படித்தான் சக்கரவர்த்தி நிறுவனம் ஒரு கண்டிகையை பார்த்து என்ன பாடுக்கு கூட வழியாக அவபத்திரம் வழியாக அழியம் நம் என்று சொல்ல மாட்டீர்களால் அது ஒரு அழகான தான் செடிகளால் கலங்கள் நெறியுள் திருவரங்கும் நம்ம ஆச்சாரில் இல்லாத போனா பார்க்கிறோம் கவி கடமை கொடுக்கிறார்கள் கலங்கள் அறுபது வருஷத்துக்கு நாளைக்கு நான் பேசுகிறேன் பேசித்தே பேசும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரடிக்டரியா பேச மாட்டார்கள் பேசித்தே பேசுவோம் சொல்கிறேன் ஒரு ஆழ்வார் சொன்னார் திருவரங்கம் பெருண்டவள் தெண்ணீர் பொன்னி தெளிந்த நேரை உலக காவி என்று குலசேகர ஆழ்வார் சொன்னார் இங்கே தொடர்பு ஆழ்வார் தெளிந்தா கலங்கள் நீர் சூழ்நர் தெளிவில்லாத கலக்கத்தை உடைய நீரை உடையதாக இருக்கிறார்கள் ما پات بار بے سو இந்த ஆழ்வார்கார காவிரி கரையிலேயே பிறந்து வாழ்ந்தவர் தோடப்படியாழ்வார் தெளிவினால் கலங்கள் நெறியோடு நமத பொருளால் என்னாலும் தெளிவில்லாத கலக்கத்தை உடையதான காவிரி மழை காலத்துல கடலா இருக்கான் பின்னால நெருமை ஆனா தெளிவினால் கலங்கள் தான் எழுதார் இங்கு ஆழ்வார் ஏன் கலக்கத்தை சொல்லவில்லை மனக்கலக்கத்தை சொல்லுகிறார் காவிரி நீருடைய நீர்க்கலக்கத்தை சொல்றார் கவி தாயாருக்கு ஒரு மனக்கலக்கம் கவி தாயாருக்கு ஒரு மனக்கலக்கம் ஆச்சரியமான ஒரு தாங்கம் இதெல்லாம் நம்முடைய அனுபவர்கள் ஆச்சாரங்கள் இல்லாதவனா குதிரை பிடிக்கின்றது ஜனநீயம் என்றே கலக்கமா கலக்கம் நகடா காவிரி தாயாருக்கு என்ன கலக்கம் கேட்டா அந்த தாயாரடா இன்னைக்கு பாருவார் தாய்மாரோட கேட்டேன் எந்த தாய்மார்களாவது தன் பொண்ணுக்கு செஞ்சு சீர்வரிசை போரும் நினைப்பாடா அது கேள்வி விட்டு வீட்டுல சொத்தலாத்தையும் வச்சுட்டு பிள்ளைக்கு வந்த உடனே முழுவா செய்வா அதனால அந்த கிரமத்துல நிறைய சீர்வரிச்சுக்கலாம் எவ்வளவு சீராரம் கூட ஐம்பத்தோராயிரம் ரூபாய்க்கு தான் புடவை வாங்க முடிஞ்சது அறுபத்தோராயிரம் ரூபாய்க்கு புடவை அந்த வாங்க முடிஞ்சு பேசாங்க நீர் நடப்பார் இல்லையா அந்த கலக்கம் நீர் அடிக்கிறார் இப்ப பாடுவா தாயா சமுத்திரம் சமுத்திரங்களுக்கு இரா பெரிய பிராட்டியாருக்கு ஜனம் ஜென்ம தகப்பனாத்தான் சமுத்திர கண்டவள் சிந்துகன்யான் பெறவடை கீராத்திய கடையும் போது சமுத்திரம் உண்டானவளையா அப்ப சிந்துகன்யான் சமுத்திரராஜா இந்த பெரிய பிராட்டியாருக்கு தகப்பனா நதிகள் நாம் ஸ்ரீ பர்த்தாயாருகடா சமுத்திராயம் அப்பத்திரிய ஸ்தானம் யாரே காவிரி பத்திரியாகிய காவிரி அவள் யாரே பெரிய பிராட்டியாகிய தாயார் சமுத்திராஜம் தகப்பனார் இவர் அப்படி நினைக்கிறார் காவிரிக்காரி சேரங்கள் வரும்போதோ தன்னுடைய ஸ்டேட்டஸை தன்னுடைய பர்த்தாவுடைய ஸ்டேட்டஸை மாப்பிள்ளையுடைய ஸ்டேட்டஸை பொண்ணுடைய ஸ்டேட்டஸை எல்லாத்தையும் பார்த்தா யோசிக்கிறார் ஸ்டேட்டஸ் எப்படி தீர்வு வச்சுக்க வேண்டாமா ஒரு கோட்டீஸ்வரன் ஒரு உபதி தீர்வு செஞ்சாங்கன்னா தீர்வு செஞ்சுட்டான் சொல்லுவாரு அந்த மாதிரி என் பர்த்தா இருந்தாரே பர்த்தா அவருக்கு ரத்னாகரம் முத்துக்கள் பவழங்கள் ரத்தனங்கள் இவற்றையெல்லாம் கணக்கிட முடியாது பெருமை செல்வத்தை நான் யாரே பொன்னி பொன்னினத்தான் தங்கமே வெளிப்படுத்தல் பதினாறாயிரம் ரூபாய் தங்கம் எடுப்பார் அப்படி தங்கமே வெளிப்படுத்தவன் நான் நான் யாரு பொன்னி என் பர்த்தாவோ பெரிய ரத்தாகரம் மோதே மாப்பிள்ளையார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பொது யாரு சாட்சாத் மகாட்சியாகிறது மாப்பிள்ளையுடைய சேதத்துக்கும் பெண்ணினுடைய பெருமைக்கும் என் பர்த்தாவுடைய பெருமைக்கும் என்னுடைய பெருமைக்கும் நான் கொண்டு போகக்கூடிய சீர் ஒருமா ஒருமா தேர்ந்தெடுக்கிட்ட வரும்போதோ அந்த தாயாராகிய பொன்னி நான் பொன்னி நதிக்கு போராது போராது என்ற கலக்கத்தை உடையவர்களா கடைசியில மகாபாரத மகாபாரத மதிமந்தான ஆவித்யா ஏனாஸ்தி சுத்திசாகராதி ஜெகத்ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமா வியாசாச்சாரியார் வேதத்தை எல்லாம் கடந்து சமுத்திரத்தை கடைத்த காலத்தில் சந்தனை தோற்றிருக்கலாம் போலே மகாபாரதத்திலே பிரதானமானது என்று கேட்டார் பாரதே பகவத்கீதா நம்முடைய ஆச்சாரியார் சொப்பன் சொல்வார் என்று சொல்கிறார் புராணம் சுப்தேஷ பௌருஷம் சூக்தம் வேதத்திலே ಅಕ್ಕೀರ್ತಿ ಪುರುಷೋಕ್ತಮಾದ ವೇದೇಶು ಪೌರುಷಂಸು ಉಕ್ತಂ ಪುರಾಣೇಶು ಚ ವೈಷ್ಣವಂ ಭಾರತೇ ಭಗವದ್ಗೀತಾ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರೇ ಯುಮಾನಂ இந்த மகாபாரதம் பிரதானமானது பஞ்சம வேதம் அதுல பிரதானமானதுன்னு கேட்டா அதுக்கு மேல மகா கீதை பகவத்கீதையில பிரதானமானதுன்னு கேட்டா அந்த சர்வதர்மான் பரிசித்தியாக ஒரு சகதே அந்த அந்த அது சொல்வதற்காகவே இட்டுழைக்கல் ஏழு சோகம் பகவத்கீதையில இல்ல சர்வதர்மான படித்த செஞ்சார ஸ்லோகம் தான் பிரதானமானது அதுக்கு முந்தினதெல்லாம் அவதாரி விதுழைத்தார் அதை சொல்லிட்டு கண்ணன் சொல்றார் அதுதான் இதந்தே நான் தமஸ்காய நான் பக்தாய கதாஜனா ரொம்ப ரகசியமான ஒரு தாங்கண்டா அவனுக்கு சொல்லி கேட்டா மறந்துடாதே ஏன்னா சமுத்திரத்தை விண்ணு விண்ணு கவலைப்படுறாராம் பெருமாள் அப்படிப்பட்டது அந்த மாதிரி இதுக்கு முந்தின பாட்டு முப்பத்தி ஏழு பாட்டும் அவதாரிகள் பெருமாளையும் எழுதிவிட்டார் இந்த மேம்பொருள் தொகைவிட்டு இந்த பாசம் தான் சொன்னால் மேம்பொருள் தொகைவிட்டு மேன்மையை உணர்ந்து ஆம்படி அறிந்து கொண்டு ஐம்பது நகத்தடைக்கு காம்பரன் தலைச்செடுத்து உன் கடைத்தலை இந்த வாழும் சோறும் வரை உணர்த்தி போதும் சோறு என்றாரே அந்த மாதிரி எனக்கு மத்தில இதில் என்ன கேட்டா துயத்துடைய தாக்குரிய இந்த ಪಾತ್ರವಿಗೆ ಪ್ರಯತ್ನವೇ ಸಾರ್ಥಕ நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரதானமாக திருடா மந்திர ரத்தம் மந்திர ராஜா அஷ்டாட்சர மகாமதம் மந்திர ரத்தம் ஆச்சாரியாய் நமக்கு ஒரு அனுகிரகம் சொன்னா எவ்வளவுமான குரு பரம்பரையில பார்த்தோமான சந்தோஷம் சொன்னா ஒரு துவய உதயம் வரும் துவயமந்திர உதயம் வரும் அப்படிப்பட்ட துவயமந்தத்தினே துவயமந்தத்தினே பூர்வார்த்தவன்களா ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி அதுதான் நம்மாழ்வார் திருவாயுமையில பூர்வார்த்தத்தை வழங்கினார்கள் பூர்வார்த்தத்தை அதனால அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே ஓரம் அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அவருடைய பாரோயராகியார் திரும்பி ஆழ்வார் தாயேகம் தயன் நங்காரமே கிடை மக்களும் மொழேவன் தொழிந்தேன் உன்னை காண்பதோ ராஜையினால் பேயை உன் பொழுது திருவேங்கடவா நாயே வந்தடைந்தேன் நல்கியார் என்னை கொண்டருடைய திருநாதம் ரெண்டு பேரும் சரணாகதி தெரிவித்தார் ஆக நம்மாழ்வாரிகாரே பூர்வார்த்தத்தோடு தாத்பரி தெரிவித்தார் ஜீவநாராயண சரணம் சரணம் பிரபத்தி அந்தவர் கைங்கரிய பிரார்த்தனை பிரார்த்திக்க வேண்டியதாக கேட்டார் ஆண்டாய் பூர்வார்த்தத்தை செல்லும் பூர்வார்த்தத்தோட அர்த்தத்தை தெரிவித்தார் ஆண்டாள் அதனால் நம்மாழ்வார் புத்தரார்த்தத்தோட அர்த்தத்தை தெரிவித்தார் ஆண்டாள் என்ன தெரிவித்தாள் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சியோம் மற்றும் காமங்கள் மாற்றி எச்சைக்கும் எழல் பிறவிக்கும் சொல்லி பிரார்த்தாள் அது உத்தராசம் ஸ்ரீமதே நாராயணாயணம் பகவான் பகவானுடைய திருடி வார்த்தனை கைவிட புராட்டம் அந்த கிரமத்துதான் இந்த பாசத்துல மேம்புகள் வகைவிட்டு இந்த பாசத்துக்கு ரெண்டு விஷயத்தை கேட்டார் ஆனால் நம்மாழ்வார் சரணாகதி ஒன்றும் அது கைங்கரிய பிரார்த்தனை ரெண்டுமே சேர்த்து இந்த பாசம் அமைந்திருக்கு இது முந்திரை இந்த பாசம் இன்ட்ரோடக்ஷன் இந்த ஒரு பாசம் தான் திருமாதை என்று சொல்லப்படுதான் அப்படிப்பட்ட பாசத்துல மேம்பொருள் போகவிட்டு கூடுமானது இந்த ஒரு பாசத்தை ஒன்றை சாதாரண காட்டினாலும் சொல்லுங்கள் ஆனா அந்த காற்று குறைவினால டைட் போது அதனால சுருக்கமா தெரிவிக்கிறேன் எது கேட்டா இப்போ என்ன நிறம் கண்ட போகுது உலகம் அதனால மெம்பொருள் போகிறது மேம்பொருள் போக விட்டுதான் எவ்வளவு உன்னுடைய மாயை எல்லாரையும் மயக்கிறேன் மாயை दैवीत्येषा गुणमयि மம ஏற்பட்டு அவித்யா சம்பந்தத்தினாலே பிரகிருதி பாகங்களே அகங்கார விவகாரம் ஏற்படுத்தினாங்க அதை அடியோட மென்பொருள் போகாது அடியோட மெய்மையை மிக உடல் மெய்மை சத்தியம் மெய்மை மெய்மையை மிக உடல் என்ன பண்ணா தேவோகம் மனுஷோகம் என்ற எண்ணத்தை அடியோடு கைவிட்டார் அதுக்கு மேலே தேகம் வேறு ஆத்மாவே பகவத்கீதையிலே கண்ணன் சொன்னது என்னன்னா அசுரர்கள் கலக்கம் என்கிறா தேகமே ஆத்மா என்னன்னு சொன்னான் அட அசடே தேகம் வேறு ஆத்மாவே அதை சொல்லி தேகாதிக்கமான ஆத்மா ஒன்று அந்த புத்தியை உண்டாக்கினாராம் மேன்மையை மிக உணர்ந்து அந்த ஆத்மாங்கிறது மேன்மைங்கிற ஆத்மாவை உள்ளபடி அறிந்து கொண்டான் ஆத்மாவுக்குண்டான குணம் என்கிறார் பயம் பிரகாரம் அதில் மென்மையை மிக உணர்ந்து மேம் பொருள் போக விட்டுதான் உன்னை அடியோடு அடிக்கிறான் ஒன்றை வாழ்விக்கிறான் அது எது போல என்றால் ஆச்சரியமான திருஷ்டாந்தம் காட்டுறான் நம்முடைய ஆச்சாரியா ரெண்டு மரங்கள் சேர்ந்து வளர்ந்து இருக்கிறான் ரெண்டு மரங்கள் ஆனா ஒரு வாரம் நமக்கு தேவையில்லை அதுக்காக என்ன பண்ற வழக்கு கிட்டா வெட்ட ஆரம்பிச்சுதான் அந்த மரத்துக்கு கேடு வந்துடும் அதுக்காக என்ன பண்றா புதுச்சாரி அளவுக்காக எந்த மரம் வேண்டாமோ அதுக்கு அடியில இந்த காலத்து பாக்கியில அரிசிட்ட விட்டுவா வேர்ல வேர்ல அரிசிட்ட விட்டா அது பட்டுப்படும் அல்லது அந்த காலத்துல வெறுங்காயம் பெருங்காயத்தை மேல விட்டுட்டோம்னா அந்த மரம் தன்னடியே பட்டுப்படும் இந்த மரம் முக்கியமாக அந்த கிரமத்திலே மேம்பொருள் போகவிட்டு இன்னொரு மரத்தை வாழ வைக்கிறார்கள் இந்த மேன்மை இருக்க முடியாது ஆத்மாவுக்கு எப்படி கேட்டால் என்னென்ன குணம் சுயம் பிரகாசம் ஸ்வயம் பிரகாசமாய் நித்தியனாய் ஞானகுணமாய் அனுப்பு அணுபரிமானாய் ஈஸ்வரனுக்கே உரிதாய் ஈஸ்வரனுக்கே உரிதாய் பகவத் கைகத்திற்கே சேர்த்தார் அஞ்ஞானம் எனக்கும் ஆத்மஸ்வரூபம் இருக்கிறது அப்படிப்பட்ட மெய்மையை கொண்டது ஆம்படி அறிந்து கொண்டோம் ஆம்படி அறிந்து கொண்டோம் பிரகதி பிராகிருதங்கள் தியாஜி பிரகதி பிராகிருதங்கள் தியாஜ்யம் ஆத்மா உட்பட உணர்வந்த உணர்ந்து கைங்கரியை கொண்டான் ஆம்படி அறிந்து கொண்டிருந்தான் பகவான் நமக்கு சரீரத்தை கொடுத்திருக்கே அவனுக்கு கைங்கரியம் கொடுத்திருக்கிறான் பகவத் சேதத்தை என்று எவ்வளவானால் சீவாக்கியத்தை சொல்லி வாழ்ந்த பகவானுக்கு கைங்கரியமானவருக்கு ஏற்படுவதில் வாசமத்து நீங்கள் ஞானம் எவனுக்கு உண்டாகுதோ அவன் தான் ஞானி அளவான் பகவத் ஏகதீக சுகோபதம் ஞானி என சொல்லி ஆம் பரிசு அறிந்து கொண்டோர் பிரகிருத பிராட்டங்கள் தியாஜ்யம் ஆத்மாவாரா ஆத்மாவை உள்ளபடி உணர்ந்தது சிந்திப்பதே கைங்கரியதான் ஒரு பிரபந்தனுக்கு கைகள் பெருமோன்னு கேட்டால் மிருகங்களுக்கு புல்லு தாரகம் மனுஷனுக்கு அன்னம் தாரகம் தேவர்களுக்கு அமிர்தம் தாரகம் கீழ்த்தவனுக்கு தாரகம் என்றால் உண்மம் சோறு பருவம் நீர்த்தம் என்றெல்லாம் பகவத் கைகளிலே உதாரணம் என்பதை ஆம்பரை தெரிந்து கொண்டோம் அப்ப என்ன பண்ணோம் ஐந்து வருட நாட்களை இந்திரியங்களை வழங்கி அதுதான் குருவான் தேசம் ராமாயணத்துக்கு ஒரு சுவாபதேசம் சொன்னார் முதலியாவன் தமிழ் சொன்னால் தேசம் சமஸ்கிருதப்படுத்தினார் ராவணன் அழிகளை இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கான் யார் கேட்டா பத்து இந்திரியங்களாகிய பத்து தலைய ராவணன் கர்மயோகம் அஞ்சு ஞானயோகம் அஞ்சு ஆக பத்து இந்திரியங்களாகிய பத்து தலைய ராவணன் என்ன பண்ணுகிறான் ஜீவாத்மாவாகிய கீதையை பரமாத்மாவாகிய பகவானை விட்டு பிரித்து சம்சாரமாகிய சமுத்திரத்தின் நடுவில் லங்கையாகிய சரித்தில பண்ணி ஆத்மாவை திருத்துகிறார் அந்த ஆத்மாவை உள்ளபடி பகவானுக்கு ஏற்ப ஏற்பட்டது என்பதை ஆம்பரி அறிந்து கொண்டு ஐம்பர நகத்தரைக்கு பஞ்சேந்திரியங்களை மடக்கிக் கொண்டு காம்பர தரையிலே காம்பர தரைகளுக்கு சொன்னா திருப்பதிக்கு போனா முட்டியத்தை கர்நாடகா அகங்காரம் விசேஷமாக உள்ளது இதை மட்டும் இந்த பாட்டுப்படி நாம் இருந்தோமானா தீயத்துடன் மட்டும்தான் உலகத்திலேயே சந்தேகித்தார் இந்த ரெண்டும் தானே படுத்தது நான் ஆழ்வாரம் பயன்பட்டார் நீ பூனாம் ஜன்மனாம் அனவாத்மாம் அவருடைய சொல்லுமா ஆத்மா சொல்லவா அப்படிப்பட்ட ஞானியத்தான் எம்பெருமான உலகத்திலார் அந்த களத்திலே ஆரம்பம் தெரிந்து கொண்டு ஐம்பது கடைக்கு காம்பரம் தரகத்து உன் கடைத்தல் அந்த வாழும் சோம்பரை வாழும் சோம்பரனால கெடும் சோம்பர் உண்டோ அவளை என்றாலே வாழும் சோம்பராய் வாழ்வாயா ரெண்டாயிரம் உண்டோ அந்த மாதிரி வாழும் போட்டுவார் இது விட்டாமையா ரெண்டு பேரும் இருக்காங்க நான் சொல்லுகிறேன் ஒன்று திருக்கண்ண மங்கையாண்டா திருக்கண்ண மங்கையாண்டா நம்முடைய ஆச்சார சொல்றா திரௌபதியை சுதந்தியை விட்டாள் அந்த பிராட்சியை சுதந்தியை விட்டாள் திரௌபதி கர்ஜையை விட்டாள் திருக்கண்ண மங்கையாண்டான் வியாபாரத்தை விட்டார் அந்த கிரமத்துல திருக்கண்ண மங்கையாண்டான்னா ஐடியல் ஸ்பெசிமன் அப்படிப்பட்ட திரும்ப போல வாழ்வு ஒரு தேர் ஒரு ஐதீகம் வருகிறது ஒரு கருத்த அனுபவம் கோசாலை கட்டி கொடுத்தது ராஜா உத்தரவு போடுதான் கல்தத்தல் கோயில் இருந்தான் கல்லெல்லாம் இருக்கும்போது ஒரு கல்லை தட்டினா பாருவா அது ஒரு தேரை தான் அந்த தேரை கல்லுக்கு நடுவில் ஒரு தேரை அதில் அதுக்கு தண்ணியும் தான் பார்த்தா அந்த இப்படி இப்படிப்பட்ட புரடான கல்லுக்குள்ள அடியில ஒரு தேரையை வச்சு அதுக்கு எங்களுக்கு தண்ணியை கொடுத்துக்காரே சொல்லுவான் கல்லினோய் சேரைக்கு எம்பெருமான் தண்ணி கொடுத்துக்காரே நமக்கு ஏன் தரமாட்டான் இவர் சொல்லிட்டு அன்னைக்கு அவனுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா அந்த கல்தச்ச முத்தி ஒன்று விட்டுட்டோம் பெருமான் வெற்றி தேசிடுவா அந்த திருச்சியனுக்கு வந்தான் நித்திய ராத்திரி அரவணையானவன பெருமாள் தலையில கொண்டு போய் அவருக்கு அண்ணன் கொடுப்பான் பெருமாள் தலை எம்பெருமானார் சொல்றாரு ஒரு நாளைக்கு இந்த கல் கல்தச்சம் செஞ்சு விடான் மறைந்து விட்டான் அப்ப உடையவர் சொன்னாராம் பெருமாளுக்கு தலையில் சமக்க வேண்டிய காரியத்தை கொண்டு கொண்டிருந்தார் பெருமாளுக்கு தலையில் சமந்து கூடிய காரியத்தை கொண்டு அப்படி எம்பெருமான் வாழும் சோம்பரை போல் சூழ்குண என்று சொல்லி முடித்தவராகி ஆழ்வார் கடைசியில சமமானவனே கிடையாது கடைசியில சொல்லாகிறது அமைச்சத்தார்த்தத்தை தெரிந்தார் இதனால் உத்தரகண்டார்த்தம் தெரியும் மேம்பொருள் ஐம்பொருள் அகத்தனைக்கு நமசப்தார்த்தம் மேன்மையை மிக உணர்ந்து நாராயண சப்தார்த்தம் ஆம்பரிகளுக்கு கொண்டு சதுர்த்தம் உணர்ந்து என்பது பிரணவார்த்தம் இப்படி பிரணவத்துடைய அர்த்தம் என்ன துயத்துடைய அர்த்தம் என்ன எல்லாவற்றையும் கொண்டு விரும்புகிற பாடலுக்கு அமைத்து கொடுத்த ஆழ்வார் கடைசியில் சொல்றார்கள் இப்படிப்பட்ட அபிவாதத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்றார் அவர்கள் வணங்குகிறேன் பழுதிலா ஒருவராசின் பலதலில் பெரியவர்கள் இருவரத்துவர்கள் இடம் மரியாதவராய் தொழிலின் நீர் கொடுமின் கொள்கை என்று இன்னொரு மக்கள் வழிபட நாள் போல் முதல் இப்படிப்பட்ட ஞானிகள் இந்த ஜாக்கிரை மறந்தாலும் கூட நீங்கள் அவர்களை வணங்கலாம் அவரிடத்தில் உபதேசம் கேட்கலாம் இந்த பாசனத்துக்கு சில பேருக்கு பிடித்தமான அர்த்தம் என்று வரலாம் தொல்லுழைப்பையாடுவார் அந்த கொள்வனை கொடுத்து இதர ஜாதிகளோடு சம்பந்தம் பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க தப்பீதேயும் தகவலுக்கு அவரிடத்திலே நீ உபதேசம் எடுத்துக் கொள்ளலாம் அவனுக்கு நீ பண்ணலாம் என் ஞானத்தை சொல்ல கொள்வனை கொடுத்து சொல்ல இந்த மாதிரி கொஞ்சம் அடியரை பற்றி போலும் சிவன் அரங்கத்தானே கடைசியாக தெரிவிக்கிறார் எம்பெருமான் பத்துடைய அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு நல்ல விடவிழந்த உணவான மதுரமான கலந்து தமிழ் கவலமால் கொண்ட கடை சொன்னாங்க பழுதலாவானும் சொல்லலாம் தடையிலானும் காண்பான் எண்ணிலா ஒளிவோல் அவன் செய்வான் லட்சக்கணக்கானவர்கள் தவறு கொள்வாராம் பரமசிவன் சிவனம் கர்மமானை காண முடியவில்லை நீங்கள் கிடைக்கமான தொழிலும் காண்கிறான் கண்ணாடி கவனம் தருகிறார் அப்படிப்பட்ட பராக்கிரமத்துவான ஒரு சிம்பிள் பாருவா உன்னுடால் வியப்பவன்று யானை பிறந்து கண்டாரா அந்த எவ்வளவான யானைக்காக ஓடி வந்தானே பராசப்பட்ட நாலு ஸ்லோகத்துக்கு மூணு மாசம் எட்டம் பரபராக படித்து கொண்டு வந்தான் ஒரு தீயக்கா ஒரு யானைக்கா ஒரு சிம்பிளா இருந்தால் அப்படிப்பட்ட எம்பெருமானை எங்கள் ஆற்றிட்டு வாழ்வினுடா இந்த பிரபஞ்சத்தின் நெருக்கட்டுகளால் ஆழ்வார் அளவிலும் கவனமான மதுரமான கவனமானியான வந்த கண்ணனை அரங்கமாலை தொடர் சொத்தாய் ஒன்றிய தொண்டர்கள் புரிதல் விளங்க பொன் கருகிலும் எங்கிறார் இருக்கின்றவாறே அடிகளை கருதி துச்சொல்லாய் இருந்தார்களா எம்பெருமான் அவர்கள் அடியனுடைய புதுச்சொல்லா என்றால் எம்பெருமான் சொல்வது போல சீரமில்லால் சிறியதைக்கு இத்தகைய கையெழுத்தி கொடுத்தோம் அதை நீங்கள் எல்லோரும் கேட்கும் நடத்த பண்ணுவார்கள் சுவாமி அவர்களுக்கும் மற்றும் மூர்த்தியாருக்கும் இளையவன் கவிதையரும் எம்பிரால் செய்யவார் என்னுடைய எம்பெருமான் கீழ் ரங்கநாதன் அவர் பெரிய காட்சியாரும் பெரியவருமான் விசேஷ அனுகிரகம் பண்ணி நீங்கள் சொல்லும் நிறைந்து வாய் நம்பு பெற்று இங்கும் ஒன்று பெற்று அங்கும் ஒன்று பெற்று எங்கும் ஒன்று பெற்று எம்பெருமான பிரார்த்தித்து செலவில்லாக்கிறேன் ஏதேனும் குறிச்சொல் சந்திப்பேனால் அவற்றை மறந்து மன்னிப்பேன் ஏதேனும் நல்லவை இருக்குமானால் அடியை நான் கொள்ளவழையா அனங்கராஜா சுவாமியுடையும் திருப்பதி பெரிய சுவாமியோட அனுகிரகம் இருக்குது இந்த மாதிரி கையில் திருமணம் சாதித்துக்கொண்டும் அடியனுடைய பிருந்தாரண்யவாதாய வரவத்ராஜாய பிராணநாதாய பார்த்தசோதாய மங்களம்